திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஏ கம்பம் திருச்சிற்றம்பலம் நம்பனை நகர மூன்றும் எரியுண வெறுவ நோக்கும் அம்பனை அமுதையாற்றை பொழிற்கட்சியுள்ளே கம்பனை கதிர்வெண் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பொனை பவள தூணை சிந்தியாயெழுகின்றேனே ஒரு முழம்புள்ள குட்டம் ஒன்பது துளையுடைத்தாய் அரைமுழம் அதன் அகலம் அதலில் வாழ்முதலை ஐந்து பெருமுழை வாய்த்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவழும் மாட கச்சியே கம்பநீரே மலையினார் மகளோர் பாக மைந்தனார் மழுவொன்றேந்தே சிலையினால் மதில்கள் மூன்றும் தீயழச் சேற்ற செல்வர் இலையினார் சூலம் ஏந்தே ஏ கம்பமே வினாரை தலையினால் வணங்க வல்லார் தலைவர்க்கும் தலைவர் தாமே பூத்த போர்க்கொன்றை மாலை புரிஷடை கணிந்த செல்வர் தீர்த்தமாம் கங்கையாளை திருமுடி திகழ வைத்து ஏத்துவாரேத்த நின்ற ஏ கம்பமே வினாரை வாழ்த்துமாறிய மாட்டேன் மால் கொடுமயங்கினேனே மையினார் மலர் நெடுங்கண் மங்கையோர் மங்கையோர்பங்கராகி கையிலோர் கபாலமேந்தி கடை தோறும் பலி கொள்வார்த்தாம் எய்தவோரே நம் ஓட்டி ஏ கம்பமே வீணாரே கையினார் தொழவல்லார்க்கு கடுவினை களையலமே தருவினை மறுவுங்கங்கை தங்கிய சட்டையன் எங்கள் அருவினை அகல நல்கும் அண்ணலை அமரர் போற்று திருவினை திரியே கம்போ செப்பிட உறைய வல்ல உருவினை உருகி ஆங்கே உள்ளத்தால் புகக்கின்றேனே கொண்டதோர் கோலமாகி கோலக்காவுடைய கூத்தன் உண்டதோர் நஞ்சமாகில் உலகெலாம் உய்ய உண்டான் என் திசையோரும் ஏத்த நின்றையே கம்பன் தன்னை கண்டு நான் அடிமை செய்வான் கருதியே திரிகின்றேனே படமுடையரவீனோடு பனிமதியதனை சூடி கடமுடை உரிவை மூடி கண்டவரஞ்ச அம்ம இடமுடை கட்சி தன்னுள் ஏகம்பமேவினான் தன் நடமுடையாடல் காண ஞாலந்தானுய்ந்தவரே பொன்திகள் கொன்றை மாலை பொருந்திய நெடுந்தன்மார்பர் நன்றியில் புகுந்தெனுள்ளம் மெல்லவே நவில நின்று குன்றியில் அடுத்தமேனே குவளையங்கண்டரெம்மை இன்றுயில் போது கண்டார் இனிய ஏ கம்பனாரே துருத்தியார் பழன துள்ளார் தொண்டர்கள் பலரும் ஏத்த அருத்தியால் அன்பு செய்வார் அவரவர் கருள்கள் செய்தே எருத்தினை இசைய ஏகம்பமே வினார்க்கு வருத்தி நின்றடிமை செய்வார் வல்வினை மாயுமன்றே சுவாமி தழுவ குழைந்த நாதர் அம்பாள் ஏலவார் குழலி திருச்சிற்றம்பலம்